بسم الله الرحمن الرحيم حميم تنزيل الكتاب من الله العزيز الحكيم ما خلقنا السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا إِلَّا بِالْحَقِّ وَأَجَلٍ مُّسَمًّى وَالَّذِينَ كَفَرُوا عَمَّا أُنذِرُوا مُعْرِضُونَ அத்தியாயம் அல் அஹ்காப் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் முப்பத்தி ஐந்து அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஹாமீம் இந்த வேதம் வல்லமை மிக்கோனும் நுண்ணறிவாளனுமாகிய அல்லாஹுவினால் இறக்கியருளப்பட்டதாகும் நாம் வானங்களையும் பூமியையும் அவற்றிற்கிடையே உள்ள அனைத்தையும் சத்தியத்திற்கேற்பவும் ஒரு குறிப்பிட்ட கால நிர்ணயத்துடனும் படைத்திருக்கின்றோம் ஆனால் இந்த நிராகரிப்பாளர்கள் அவர்களுக்கு எந்த உண்மை குறித்து எச்சரிக்கப்பட்டுள்ளதோ அதனை புறக்கணிக்கின்றார்கள் قُلْ أَرَأَيْتُمْ مَا تَدْعُونَ مِن دُونِ اللَّهِ أَرُونِي مَاذَا خَلَقُوا مِنَ الْأَرْضِ أَمْ لَهُمْ شِرْكٌ فِي السَّمَاوَاتِ كِتَابٍ مِّن قَبْلِ هَٰذَا أَوْ أَثَارَةٍ مِّنْ عِلْمٍ إِن كُنتُمْ صَادِقِينَ وَمَنْ أَضَلُّ مِمَّن يَدْعُو مِن دُونِ اللَّهِ مَن لَّا يَسْتَجِيبُ لَهُ إِلَى يَوْمِ الْقِيَامَةِ وَهُمْ عَن دُعَائِهِمْ وَإِذَا حُشِرَ النَّاسُ كَانُوا لَهُمْ أَعْدَاءً وَكَانُوا بِعِبَادَتِهِمْ كَافِرِينَ நபியே இவர்களிடம் கூறும் இறைவனை விட்டுவிட்டு எவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவை எப்படிப்பட்டவை என்று நீங்கள் எப்போதாவது கண்களை திறந்து பார்த்ததுண்டா சற்று எனக்கு காண்பித்து தாருங்கள் அவர்கள் பூமியில் எதையாவது படைத்திருக்கின்றார்களா அல்லது வானங்களை படைத்து நிர்வகிப்பதில் அவர்களுக்கு ஏதேனும் பங்கு இருக்கிறதா நீங்கள் உண்மையாளர்களா இருந்தால் இதற்கு முன் வந்த ஏதேனும் ஒரு வேதமோ அல்லது எஞ்சியுள்ள ஏதேனும் ஞானமோ இந்த கொள்கைகளுக்கு ஆதாரமாக உங்களிடம் இருப்பின் அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் பிறகு இப்படிப்பட்ட மனிதனை விட அதிகம் வழி தவறியவன் யார் இருக்க முடியும் அவன் அல்லாஹுவை விடுத்து மறுமை நாள் வரை தனக்கு பதிலளிக்க இயலாதவர்களை அழைக்கின்றான் அது மட்டுமல்ல அழைப்பவர்கள் தங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் அவர்கள் அறியாதவர்களாயிருக்கின்றார்கள் மேலும் மனிதர்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்படும் போது தங்களை அழைத்தவர்களுக்கு அவர்கள் பகைவர்களாயும் ஆகிவிடுவார்கள் மேலும் அவர்களின் வழிபாட்டை நிராகரிப்பவர்களாயும் இருப்பார்கள் وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا بَيِّنَاتٍ قَالَ الَّذِينَ كَفَرُوا لِلْحَقِّ لَمَّا جَاءَهُمْ هَذَا سِحْرٌ مُبِينٌ أَمْ يَقُولُونَ افتراه قُلْ إِنِ افتراه اشتريته فلا تملكون لي من الله شيئا هو أعلم بما تفيضون فيه كفى به شهيدا بيني وبينكم وهو الغفور الرحيم நம்முடைய தெளிவான வசனங்கள் இம்மக்களிடம் ஓதி காட்டப்பட்டு சத்தியம் இவர்கள் முன் வந்துவிட்ட போது இந்நிராகரிப்பாளர்கள் சத்தியத்தை குறித்து இது பகிரங்கமான சூனியம் என்று கூறுகின்றார்கள் என்ன இவர்கள் இறை தூதர் இதனை சுயமாக புனைந்துள்ளார் என்று கூறுகின்றார்களா இவர்களிடம் கூறும் இதனை நான் சுயமாக புனைந்து கூறுகிறேன் எனில் இறைவனின் பிடியிலிருந்து சிறிதும் என்னை உங்களால் காப்பாற்ற முடியாது நீங்கள் இட்டுக்கட்டும் பேச்சுக்களை அவன் நன்கு அறிகின்றவனாக இருக்கின்றான் எனக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியம் அளிப்பதற்கு அவனே போதுமானவன் மேலும் அவன் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் قُلْ مَا كُنْتُ بِدْعًا مِنَ الرُّسُلِ وَمَا أَدْرِي مَا يُفْعَلُ بِي وَلَا بِكُمْ إِنْ أَتَّبِعُ إِلَّا مَا يُوحَى إِلَيَّ وَمَا أَنَا إِلَّا نَذِيرٌ قُلْ أَرَأَيْتُمْ إِنْ كَانَ مِنْ عِنْدِ اللَّهِ وَكَفَرْتُمْ بِهِ وَشَهِدَ شَاهِدٌ مِنْ بَنِي إِسْرَائِيلَ عَلَى مِثْلِهِ فَآمَنَ وَاسْتَكْبَرْتُمْ إِنَّ اللَّهَ لَا يَهْدِي الْقَوْمَ الظَّالِمِينَ இவர்களிடம் கூறும் இறை தூதர்களில் நான் ஒன்றும் புதுமையானவன் அல்லன் மேலும் நாளை எனக்கு என்ன நேரும் என்பதையும் உங்களுக்கு என்ன நேரும் என்பதையும் நான் அறியேன் என்னிடம் அனுப்பப்படும் வகையைத்தான் நான் பின்பற்றுகின்றேன் நான் பகிரங்கமாய் எச்சரிக்கை செய்பவனே அன்றி வேறல்லன் நபியே இவர்களிடம் கூறும் நீங்கள் எப்போதேனும் சிந்தித்து பார்த்ததுண்டா இந்த வேதம் அல்லாஹுவிடமிருந்தே வந்ததா இருந்து அதனை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களெனில் உங்கள் கதி என்னவாகும் என்று மேலும் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிலிருந்து சான்று பகர்பவர் ஒருவர் இதுபோன்ற வேதத்தின் மீது சான்று பகர்ந்துள்ளார் அவர் நம்பிக்கையும் கொண்டிருந்தார் ஆனால் நீங்கள் உங்களின் ஆணவத்திலேயே உழன்று கொண்டிருந்தீர்கள் இத்தகைய கொடுமைக்காரர்களுக்கு சின்னமாக அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை وقال الذين كفروا للذين آمنوا لو كان خيرا ما سبقونا إليه وَإِذْ لَمْ يَهْتَدُوا بِهِ فَسَيَقُولُونَ هَذَا إِفْكٌ قَدِيمٌ وَمِن قَبْلِهِ كِتَابُ مُوسَى إِمَامًا وَرَحْمَةً وَهَذَا كِتَابٌ مُصَدِّقٌ لِسَانًا عَرَبِيًّا لِيُنذِرَ الَّذِينَ ظَلَمُوا وَبُشْرَى لِلْمُحْسِنِينَ إِنَّ الَّذِينَ قَالُوا رَبُّنَا اللَّهُ ثُمَّ اسْتَقَامُوا فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ أُولَئِكَ أَصْحَابُ الْجَنَّةِ خَالِدِينَ فِيهَا جَزَاءً بِمَا كَانُوا يَعْمَلُونَ இறை நிராகரிப்பாளர்கள் இறை நம்பிக்கையாளர்களை பற்றி கூறுகிறார்கள் இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்வது ஒரு நற்செயலாக இருந்திருந்தால் இதனை ஏற்றுக்கொள்வதில் இவர்கள் நம்மை முந்தியிருக்க முடியாது இப்படியாக இதன் மூலம் இவர்கள் நேர்வழி பெறாத போது இதுவோ பழைய பொய் என்று சின்னமாக கூறுவார்கள் இதற்கு முன்பு மூசாவின் வேதம் வழிகாட்டியாகவும் கருணையாகவும் வந்துவிட்டிருந்தது இந்த வேதம் அதனை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் அரபி மொழியிலும் வந்துள்ளது அக்கொடுமைக்காரர்களை எச்சரிக்கை செய்வதற்காகவும் நல்ல நடத்தையை மேற்கொள்கிறவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காகவும் தான் சின்னமாக எவர்கள் அல்லாஹுதான் எங்கள் அதிபதி என்று கூறினார்களோ பின்னர் அதில் அவர்கள் உறுதியாக நிலைத்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் இத்தகையவர்களே சுவனம் செல்பவர்கள் ஆவர் அதில் அவர்கள் நிரந்தரமாக வாழ்வார்கள் உலகில் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற செயல்களின் பலனாக وَوَصَّيْنَا الْإِنسَانَ بِوَالِدَيْهِ إِحْسَانًا حَمَلَتْهُ أُمُّهُ كُرْهًا وَوَضَعَتْهُ كُرْهًا وَحَمْلُهُ وَفِصَالُهُ ثَلَاثُونَ شَهْرًا حَتَّى حَتَّى إِذَا بَلَغَ أَشُدَّهُ وَبَلَغَ أَرْبَعِينَ سَنَةً قَالَ رَبِّ أَوْزِعْنِي قال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إِنِّي تُبْتُ إِلَيْكَ وَإِنِّي مِنَ الْمُسْلِمِينَ தன்னுடைய தாய் தந்தையிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டுமென்று நாம் மனிதனுக்கு அறிவுறுத்தினோம் அவனுடைய அன்னை அவனை சிரமத்துடனேயே கருவுற்று சுமந்திருந்தாள் சிரமப்பட்டுத்தான் அவனை பெற்றெடுத்தாள் மேலும் அவனை சுமந்திருப்பதற்கும் அவனுக்கு பால் குடிப்பை மறக்கடிப்பதற்கும் முப்பது மாதங்கள் ஆகின்றன இறுதியில் அவன் தனது முழு பலத்தை அடைந்து அவனுக்கு நாற்பது வயது ஆகும்போது கூறுவான் என் அதிபதியே நீ என் மீதும் என் தாய் தந்தையர் மீதும் பொழிந்த அருட்கொடைகளுக்காக உனக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் உன் உவப்பை பெறும் வகையில் நற்செயலை செய்வதற்காகவும் எனக்கு நற்பேற்றினை அளிப்பாயாக என் பிள்ளைகளையும் நல்லவர்களாக்கி எனக்கு ஆறுதல் அளிப்பாயாக மேலும் நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு கோரி மீளுகின்றேன் மேலும் கீழ்ப்படிந்து வாழும் அடியார்களில் முஸ்லிம்களில் சேர்ந்தவனாகவும் இருக்கின்றேன் أُولَئِكَ الَّذِينَ نَتَقَبَّلُ عَنْهُمْ أَحْسَنَ مَا عَمِلُوا وَنَتَجَاوَزُ عَن سَيِّئَاتِهِمْ فِي أَصْحَابِ الْجَنَّةِ وَعْدَ الصِّدْقِ الَّذِي كَانُوا يُوعَدُونَ وَالَّذِي قَالَ لِوَالِدَيْهِ أُفٍّ لَكُمَا أَتَعِدَانِنِي أَنْ أُخْرَجَ وَقَدْ خَلَتِ الْقُرُونُ مِنْ قَبْلِي وَهُمَا يَسْتَغِيثَانِ اللَّهَ وَيْلَكَ آمِنْ إِنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ إِنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ فَيَقُولُ مَا هَذَا إِلَّا أَسَاطِيرُ الْأَوَّلِينَ أُولَئِكَ الَّذِينَ حَقٌّ عَلَيْهِمُ الْقَوْلُ فِي أُمَمٍ قَدْ خَلَتْ مِنْ قَبْلِهِمْ مِنَ الْجِنِّ وَالْإِنسِ إِنَّهُمْ كَانُوا خَاسِرِينَ இத்தகைய மனிதர்களிடமிருந்து அவர்களின் நல்ல செயல்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் மேலும் அவர்களின் தீமைகளை நாம் பொறுத்துக் கொள்கின்றோம் அவர்களிடம் அளிக்கப்பட்ட உண்மையான வாக்குறுதியின்படி அவர்கள் சுவனவாசிகளுடன் சேர்ந்திருப்பார்கள் ஒருவன் தன் தாய் தந்தையரிடம் இவ்வாறு கூறுகின்றான் சி என்னை நீங்கள் கஷ்டப்படுத்தி விட்டீர்கள் நான் இறந்த பின்னர் மன்னரையிலிருந்து வெளிக்கொணரப்படுவேன் என்று என்னை அச்சுறுத்துகின்றீர்களா எனக்கு முன்னர் ஏராளமான தலைமுறையினர் வாழ்ந்து சென்றுள்ளார்களே அவர்களில் எவரும் எழுந்து வரவில்லையே தாய் தந்தையர் இருவரும் அல்லாஹுவின் உதவியை வேண்டியவர்களாக கூறுகின்றார்கள் அட துர்பாகியமுடையவனே ஏற்றுக்கொள் அல்லாஹுவின் வாக்கு உண்மையானது ஆனால் அவனோ இவையெல்லாம் முற்காலத்து கட்டுக்கதைகள் என்று கூறுகின்றான் இத்தகைய மக்கள் மீது வேதனையின் தீர்ப்பு உறுதியாகிவிட்டது இவர்களுக்கு முன் வாழ்ந்து சென்ற இத்தகைய தவறான நடத்தை கொண்ட ஜின் மற்றும் மனித இனத்தாருடன் இவர்களும் சேர்க்கப்படுவார்கள் ஐயமின்றி இவர்கள் மாபெரும் நஷ்டத்திற்கு ஆளாகிவிட்டவர்களாயிருக்கின்றார்கள் وَلِكُلٍّ دَرَجَاتٌ مِّمَّا بِمَا عَمِلُوا وَلِيُوَفِّيَهُمْ أَعْمَالَهُمْ وَهُمْ لَا يُظْلَمُونَ وَيَوْمَ يُعْرَضُ الَّذِينَ كَفَرُوا عَلَى النَّارِ أَذْهَبْتُمْ طَيِّبَاتِكُمْ فِي حَيَاتِكُمُ الدُّنْيَا وَاسْتَمْتَعْتُمْ بِهَا فَالْيَوْمَ تُجْزَوْنَ عَذَابَ الْهُونِ فَالْيَوْمَ تُجْزَوْنَ عَذَابَ الْهُونِ بِمَا كُنتُمْ تَسْتَكْبِرُونَ فِي الْأَرْضِ بِغَيْرِ الْحَقِّ وَبِمَا كُنتُمْ تَفْسُقُونَ இந்த இரு பிரிவினர்களில் அவரவருடைய செயல்களுக்கேற்பவே அவரவருடைய நிலைகள் இருக்கும் மேலும் அல்லாஹு அவர்களின் செயல்களுக்குரிய கூலியை அவர்களுக்கு முழுக்க முழுக்க அளித்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்கின்றான் அவர்கள் மீது ஒருபோதும் கொடுமை இழைக்கப்பட மாட்டாது பின்னர் இந்த இறை நிராகரிப்பாளர்கள் நரகத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்படும் போது அவர்களிடம் கூறப்படும் நீங்கள் உங்கள் பங்கில் உள்ள அருட்கொடைகளை உங்கள் உலக வாழ்க்கையிலேயே முடித்துக் கொண்டீர்கள் அவற்றால் பயனடைந்து விட்டீர்கள் நீங்கள் பூமியில் எவ்வித நியாயமும் இன்றி பெருமையடித்துக் கொண்டிருந்ததற்கும் பாவம் செய்து கொண்டிருந்ததற்கும் பகரமாக இன்று உங்களுக்கு இழிவுமிக்க வேதனை கூலியாக தரப்படும் واذكر أخا عاد إذ أنذر قومه بالأحقاف وقد خلت النذر من بين يديه ومن خلفه ألا تعبدوا إلا الله إني أخاف عليكم عذاب يوم عظيم قالوا أجئتنا لتأفكنا عن آلهتنا فأتنا بما تعدنا إن كنت من الصادقين ஆது சமூகத்தாரின் சகோதரர் பூது நபியுடைய செய்தியை இவர்களுக்கு எடுத்து கூறும் அப்போது அவர் அஹ்காஃப் எனும் பகுதியில் தன் சமூகத்தாருக்கு இவ்வாறு எச்சரிக்கை செய்திருந்தார் எச்சரிக்கை செய்பவர்கள் அவருக்கு முன்பும் வாழ்ந்திருக்கிறார்கள் அவருக்கு பிறகும் வந்து கொண்டிருந்தார்கள் அதாவது நீங்கள் அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கும் அடிபணியாதீர்கள் உங்கள் விஷயத்தில் மிக பயங்கரமான ஒரு நாளின் வேதனைக்கு நான் அஞ்சுகின்றேன் அப்போது அவர்கள் கூறினார்கள் எங்களை எங்கள் கடவுள்களை விட்டு திசை திருப்பவா நீர் வந்திருக்கின்றீர் சரி நீர் உண்மையாளர் எனில் எங்களை எந்த வேதனையை கூறி அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றீரோ அந்த வேதனையை கொண்டு வாரும் قال إنما العلم عند الله وأبلغكم ما أرسلت به ولكني أراكم قوما تجهلون فَلَمَّا رَأَوْهُ عَارِضًا مُسْتَقْبِلَ أَوْدِيَتِهِمْ قَالُوا هَذَا عَارِضٌ مُمْطِرُنَا بَلْ هُوَ مَا اسْتَعْجَلْتُمْ بِهِ رِيحٌ فِيهَا عَذَابٌ أَلِيمٌ تُدَمِّرُ كُلَّ شَيْءٍ بِأَمْرِ رَبِّهَا فَأَصْبَحُوا لَا يُرَى إِلَّا مَسَاكِنُهُمْ كَذَلِكَ نَجْزِي الْقَوْمَ الْمُجْرِمِينَ அவர் கூறினார் இது பற்றிய ஞானம் அல்லாஹுவிடமே உள்ளது நான் எந்த தூதோடு அனுப்பப்பட்டிருக்கின்றேனோ அதனை மட்டுமே உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் ஆனால் அறியாமையில் மூழ்கியிருக்கும் சமுதாயமாக நான் உங்களை காண்கிறேன் பின்னர் அந்த வேதனை தாங்கள் வசித்த பள்ளத்தாக்குகளை நோக்கி வந்து கொண்டிருப்பதை அவர்கள் கண்டபோது கூறலாயினர் இது நமக்கு மழையை பொழிவிக்கக்கூடிய மேகமாகும் இல்லை மாறாக நீங்கள் எதற்காக அவசரப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அதுதான் இது இது புயல் காற்று இதில் துன்புறுத்தும் வேதனை வந்து கொண்டிருக்கின்றது தன் இறைவனின் கட்டளையால் ஒவ்வொன்றையும் இது அழித்துவிடும் இறுதியில் அவர்களின் நிலைமை என்னவாயிற்று எனில் அவர்கள் வசித்த இல்லங்களை தவிர வேறு எதுவும் அங்கு தென்படவில்லை இவ்வாறே குற்றம் புரியும் மக்களுக்கு நாம் கூலி கொடுக்கின்றோம் وَلَقَدْ مَكَّنَّاهُمْ فِي مَاءٍ مَكَّنَّاكُمْ فِيهِ وَجَعَلْنَا لَهُمْ سَمْعًا وَأَبْصَارًا وَأَفْئِدَةً وَجَعَلْنَا لَهُمْ سَمْعًا وَأَبْصَارًا وَأَفْئِدَةً أَفْئِدَةً فَمَا أَغْنَى عَنْهُمْ سَمْعُهُمْ وَلَا أَبْصَارُهُمْ وَلَا أَفْئِدَتُهُمْ مِنْ شَيْءٍ إِذْ كَانُوا إِذْ كَانُوا يَجْحَدُونَ بِآيَاتِ اللَّهِ وَحَاقَ بِهِم مَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ உங்களுக்கு நாம் தந்திடாத சிலவற்றை அவர்களுக்கு வழங்கி இருந்தோம் அவர்களுக்கு நாம் காதுகளையும் கண்களையும் இதயத்தையும் கொடுத்திருந்தோம் ஆனால் அவர்களின் காதுகளும் கண்களும் இதயமும் எந்த பயனையும் அவர்களுக்கு அளிக்கவில்லை ஏனெனில் அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள் எதனை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டது وَلَقَدْ أَهْلَكْنَا مَا حَوْلَكُمْ مِنَ الْقُرَى وَصَرَّفْنَا الْآيَاتِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ فَلَوْلَا نَصَرَهُمُ الَّذِينَ اتَّخَذُوا مِن دُونِ اللَّهِ قُرْبَانًا آلِهَةً بل ضلوا عنهم وذلك إفكهم وما كانوا يفترون உங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் பல ஊர்களை நாம் அழித்திருக்கின்றோம் நாம் நம்முடைய வசனங்களை பல தடவை அருளி அவர்களுக்கு விதவிதமாக விளக்கினோம் அவர்கள் திரும்பிவிடக்கூடும் என்பதற்காக அல்லாஹுவை விடுத்து இவர்கள் யாரை அல்லாஹுவின் பக்கம் நெருங்குவதற்கான காரணமாக கருதி கொண்டு தமது கடவுளராக ஏற்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் இவர்களுக்கு ஏன் உதவி செய்யவில்லை உண்மை யாதனில் அவர்கள் இவர்களை விட்டு காணாமல் போய்விட்டார்கள் இதுவே இவர்களின் பொய்யும் இவர்கள் இட்டு கட்டிய கொள்கையின் விளைவுமாகும் وَإِذْ صَرَفْنَا إِلَيْكَ نَفَرًا مِنَ الْجِنِّ يَسْتَمِعُونَ الْقُرْآنَ فَلَمَّا حَضَرُوهُ قَالُوا أَنصِتُوا فَلَمَّا قُضِيَ وَلَّوْا إِلَى قَوْمِهِم مُنذِرِينَ قالوا يا قومنا إنا سمعنا كتابا أنزل من بعد موسى مصدقا لما بين يديه مصدقا لما بين يديه يهدي إلى الحق الْحَقِّ وَإِلَى طَرِيقٍ مُسْتَقِيمٍ يَا قَوْمَنَا أَجِيبُوا دَاعِيَ اللَّهِ وَآمِنُوا بِهِ يَغْفِرْ لَكُم مِّن ذُنُوبِكُمْ وَيُجِرْكُم مِّنْ عَذَابٍ أَلِيمٍ وَمَن لَّا يُجِبْ دَاعِيَ اللَّهِ فَلَيْسَ بِمُعْجِزٍ فِي الْأَرْضِ وَلَيْسَ لَهُ مِن دُونِهِ أَوْلِيَاءُ أُولَٰئِكَ فِي ضَلَالٍ பின்வரும் நிகழ்ச்சியும் நினைவு கூறத்தக்கதாகும் ஒருபோது நாம் ஜின்களின் ஒரு குழுவினரை உம் பக்கம் கொண்டு வந்தோம் அவை குர்ஆனை செவியுற வேண்டும் என்பதற்காக நீர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த அந்த இடத்திற்கு அவை வந்து சேர்ந்த போது தங்களுக்குள் பேசிக் கொண்டன மௌனமாயிருங்கள் பின்னர் அது ஓதி முடிக்கப்பட்ட போது அந்த ஜின்கள் தம் கூட்டத்தாரிடம் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாய் திரும்பிச் சென்றனர் சென்று கூறினர் எங்களின் சமூகத்தாரே நாங்கள் மூசாவுக்கு பின் இறக்கியருளப்பட்டிருக்கும் ஒரு வேதத்தை செவியிற்றோம் அது தனக்கு முன்பு வந்திருந்த வேதங்களை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது சத்தியத்தின் பக்கமும் நேரிய மார்க்கத்தின் பக்கமும் அது வழிகாட்டுகின்றது எங்கள் சமூகத்தாரே அல்லாஹுவின் பக்கம் அழைப்பவரின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் மேலும் துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவான் இன்னும் யார் அல்லாஹுவின் பக்கம் அழைப்பவருடைய சொல்லை